ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் and 4 and 19 of Genesis. நான்கு ஒன்பது 4 9 of Genesis. கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் எங்கே Where is your brother Abel? And the Lord said unto Cain, Where is Abel thy brother? உன் சகோதரன் எங்கே Where is your brother? இந்த கூட்டத்துக்கு உன்னோடு கூட வந்த அந்த விசுவாசி இப்போ எங்கே And where is the believer who came along with you this for the meetings? உன் மனைவி உன்னோடு வந்தாலே இன்னைக்கு மனைவி வரலையே உன் புருஷன் உன்னோடு கூட ஒரு காலத்துல வந்தாரே இன்னைக்கு வரலையே உங்க அம்மா அப்பா வந்தாங்களே ஏன் இப்ப வராம போயிட்டாங்க உன் பிள்ளைங்கள்லாம் வந்தாங்களே ஏன் இன்னைக்கு வரல Where is your wife? Where is the husband? Where is children? Where is your father and mother? has happened? உன் சகோதரன் எங்கே? Where is your brother? நீங்க என்ன பண்றீங்க ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சிக்கிறீங்க சண்டை போடுறீங்க வாக்குவாதம் பண்றீங்க நீ போற சபைக்கு நான் வர மாட்டேன், அவன் போயிடுவான் And you quarrel with each other and you said that I will not come to the church where you go. வந்திருக்கிற விசுவாசிகளை ஒன்று ஒன்று இடிச்சுக்கிட்டே இருக்கிறது அவனுக்கு எதையாவது ஒன்று அவனுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அவன் ஏப்பா இந்த சபையே வேண்டாம் நீ நீ இருக்கிற இடம் வேண்டாண்டு போயிடுவான் and coming with the believers and dash each other and he said i will not come to the church where you உண்டா Is it right? உங்க அம்மா உங்க வீட்ல இருக்காங்களா இல்ல வேற வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களா? And whether your mother is in your family or you sent her out. உங்க மருமக உங்க மாமனார்லாம் உங்க வீட்ல இருக்காங்களா? மாமியார்லாம் இருக்காங்களா? இல்ல வயசான காலத்துல ரெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்பிட்டீங்களா? இல்ல முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்டீங்களா? Whether your mom, mother-in-law and father-in-law are, are along with you or you sent to the old age home. உன் சகோதரன் எங்கே? Where is your brother? துரத்தி விட்டீங்களா? Have you cast him out? யோசிச்சு பாருங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. You answer the question. உன் சகோதரன் எங்கே? Where is your brother? உன் மாமியார் எங்க where's oh, your mother in அவன் சொல்றான் நான் என்ன அவனுக்கு காவலாளியா and he says whether i am a taker எங்க மாமியார் நான் தான் வச்சுக்கணும்னு என்ன சட்டமா அவங்களுக்கு ஏழு பிள்ளைகள் இருக்கு அங்கேயே போக வேண்டியதானே ஏழு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாசம் போனா நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போமே is it a rule that i have to keep along with you order seven sons உனக்கு தான் பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு அவங்க நாடோடியா போக சொல்லிட்டீங்க ஜிப்சி ஆக்கிட்டீங்க அவங்கள and you made them visit to go in all places அப்படிதானே கேட்கிறார் கத்தர் உன் சகோதரன் எங்க Lord is asking where is thy brother உன் புருஷன் எங்க வேர் இஸ் ஹஸ்பண்ட் உன் மனைவி எங்க where is a wife divorce கொடுத்து அனுப்பிட்டே தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டே அவள் எங்க you sent her out by giving a divorce கொடுக்கலாமா கேன் வி கிவ் நோட்டீஸ் அனுப்பலாமா can you give a notice court notice அனுப்பலாமா you give a court notice அவன் எங்க வேர் இஸ் ஹி கத்தர் கேக்குறாரு காயின்ட பார்த்து கேக்குறாரு உன் சகோதரன் எங்க ஆபேல் எங்க looking and Cain he is asking where is thy brother Abel அவன் சொல்றான் நான் என்ன காவலாளியா whether am i keeper அவன் இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது and his uh, blood is to அதுக்கு நீ பதில் சொல்லு and you must give an answer உங்கள் நிமித்தம் ஒருத்தன் எடரல் ஆயிட்டானா உனக்கு ஐயோ if anyone stumble again uh, because of you you have a judgment யார் நிமித்தம் எடரல் உண்டாகிறதோ அவனே அவனை எந்திரக்கல்ல கட்டி சாதாரண கல்ல கட்டினா அந்த கயிறு அவுந்துரும் அதனால எந்திரக்கல்லுனா நடுவுல ஓட்ட இருக்கும் அந்த கயிறு அவரவே அவராது அப்படி ஒரு கயிறை கட்டி ஓங்கலத்துல கட்டி உன்னை நடு சமுத்திரத்துல இறக்க சொல்றாரு and you are stumbling and you must grind with the, with the tie up with the grinding stone and putting him in the deep of the sea உன் சகோதரன் எங்கே where is your brother ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது ஒரு காலத்தில் நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் and when the one time குடும்பத்தோடு கோத்திரத்தோடு நண்பர்களோடு வந்தோம் இப்போ நம்ம தனிமரமா வரோம் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு நம்ம வந்து உட்கார்ந்திருக்கோம் and once we were very happy when we said we will go to the temple of god now we are coming all alone உன் சகோதரன் எங்கே where is thy brother இதுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும் you have to give an answer for this அவன் சொன்னா நான் என்ன காவலாளியா whether am i keeper எனக்கு தெரியவே தெரியாது i do not know இப்படி எல்லாம் நீங்க சொல்ல முடியாது பிரியமான you cannot say all this தேவனுடைய கேள்விக்கு டைரக்டான கேள்விக்கு டைரக்டான பதில் சொல்லணும் you have to give a direct question for the lord directly லூக்கா 17 17 17 17 of luke லூக்கா 17 17 அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் பத்து பேர் அல்லவா மற்ற ஒன்பது பேர் எங்கே And Jesus answering said, Were there not ten cleansed, but where are the nine? இயேசு கேக்குறாரு And Jesus asked, 10 குஷ்டரோகி வந்தாங்க 10 lepers came. ரோட்ல ஒருத்தனும் மதிக்காதவன் and no one could uh, recognize ஊருக்குள்ளே வர முடியாது and they cannot do சரீரமெல்லாம் அழுகி குஷ்டரோகமா மாறி போனவங்க and all the bodies now விரலெல்லாம் இழுத்துட்டு போயிடுச்சு and all the nerves are gone out இப்படிப்பட்ட ஒரு நிலவரத்துல இயேசு கிட்ட வர்றான் in this condition he came to jesus 10 வரையும் பார்த்து இயேசு சொல்றாரு நீங்கள் போய் ஆசாரியன்ட்ட காண்பிச்சு மோசே சொன்ன காணிக்கையை செலுத்துங்கள்னு சொல்றாரு looking at all the people he gone show the priest and so whatever they போறாங்க and all the 10 people are going on the way எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிருச்சு on the way all the people got healing ஒருத்த மட்டும் ஓடி வரான் only one person running after running ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படி போயிட்டே இருக்கும்போது எனக்கு சுகம் உண்டாயிருச்சுன்னு ஓடி வந்து உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய பாதத்துல பொத்துன்னு விழுந்துட்டான் and he said unto the lord obeying to the words of the lord when i went to the lord i healed him he can prostrate before the lord மத்த 9 பேர் நேரா போனாங்க ஆசாரியன்ட்ட காட்டுனாங்க டாக்ஸ் மாதிரி காணிக்க கொடுத்தான் அவன் பாட்டுக்கு அவன் வீட்டுக்கு ஓடி போயிட்டான் And all the other people, they show to the priest and show the pay the tax like this. ஆண்டவர் And கேட்கிறாரு and the Lord was asking, ஒன்பது பேர் எங்க what are the nine persons கர்த்தரிடத்துல நன்மை பற்றி நீ எங்கே இருக்கிறாய் and the lord had got the goodness இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு நன்மை செஞ்சாரே உனக்கு எழும்பி ஒரு சாட்சி சொல்ல முடிஞ்சதா throughout this year the lord did good only good to you did I able to say one testimony ஆண்டவரை மகிமைப்படுத்த உனக்கு சக்தி இருந்துச்சா நன்றி உள்ள இருதயம் இருந்ததா you had the heart of gratitude to pray and praise god உன்னுடைய பாவத்தை நீக்கினாரே lord did take away your sins குடும்பத்தை ஆசீர்வதிச்சாரே lord bless your family மரணத்திலிருந்து நீக்கினாரே lord delivered from a sin ஆபத்திலிருந்து உன்னை தப்புவித்தாரே lord made you escape from the பிசாசின் போராட்டத்திலிருந்து உன்னை காப்பாத்தினாரு and from the struggle of sin that delivered you ஒன்பது பேர் இயேசு கேக்குறாரு ஒன்பது பேர் எங்க and where are the nine people நன்றி கெட்ட அந்த ஒன்பது பேர் எங்க and where are the nine people who are known to the grateful heart நீ யோசிச்சு பாரு you just imagine கேட்டா stage fear They got the stage fear. ஆண்டவர்ட்ட வாங்கும்போது பயம் இல்ல அவருக்கு கொடுக்கும்போது மட்டும் தான் பயம் வரும். They do not have fear when you get from God but when you give to God you are afraid. தாவீது என்ன சொல்றான்? What David says. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் சொல்றாரு இந்த வசனத்தை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தெரு தெருவா சாட்சி சொல்லுவேன் I will take up the cup of salvation and go and preach in each உங்கள எத்தனை பேருக்கு நன்றி இருந்துச்சு how many of you got a grateful heart யாராவது வந்து வருஷத்துல இந்த வருஷம் உள்ள சாட்சி சொல்லிருக்கீங்களா ஒரு சாட்சி ஒரு least one testimony throughout the year ஒரு ட்ரிப் one testimony ஒன்பது குஷ்டரோகியில நீ ஒரு ஆளு you are one among the nine lepers ஆண்டவர் உனக்கு ஒரு நன்மை செஞ்சா வந்து ஒரு நிமிஷம் அதுக்காக ஒன்றரை மணி நேரம் கடந்துட்டு தட தட தடன்னு அது பாட்டு பெல் இல்லாம பிரேக் இல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க காத்திருக்கு ஸ்தோத்திரம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வர்றதுக்குள்ள எல்லாரும் செத்து போயிடுவான் அப்படி இல்லை சாட்சி So testimony is not like ஆறு நாள் ஏழு நாளுக்குள்ள உனக்கு நடந்தது மட்டும் சொல்லு and within the week for 7 days what the lord ஏன் சொல்ல உனக்கு சக்தி இல்ல oh we do not have the power to உன்னை கர்த்தர் குணமாக்கலையா did the lord heal you உன்னை பாதுகாக்கலையா did not lord preserve உன் பிள்ளைகளை பாதுகாக்கலையா did not preserve your children உனக்கு வருமான வசதிகளை கொடுக்கலையா did not give all the income facilities உனக்கு ஒண்ணுமே தேவன் செய்யலன்னு உனக்கு சொல்ல முடியுமா can you say the lord did not do anything to நான் உனக்கு செய்யாத நன்மை என்னங்கற கேள்வி தான் பரலோகத்துல இருந்து வருகிறது only the question is from the heaven what did uh, did not do anything to you kenneth hagin அப்படினு ஒரு ஆளு மிஷனரியா நல்ல ஊழியம் செஞ்சாரு And one missionary called Kenneth County, Kenneth Hagin Kenneth Cadian. நீங்க புக் எல்லாம் படிச்சிட்டு இருப்பீங்க You would have studied about இப்ப this. கூட அவருடைய அவர் இறந்து போயிட்டா கூட புக்ஸ் எல்லாம் இருக்கு And even though he's passed away, books are now அவருக்கு here. வயசாயிடுச்சு Now he's very old பயங்கர வயசாயிடுச்சு and become very old. ஆனாலும் ரொம்ப பிஸியா ஊழியத்தை செஞ்சாரு But he was very busy in his ministry. முடியாத பட்சத்திலும் ஊழியம் செஞ்சாரு During, and during the time not able, he அப்ப was ஒரு நாள் doing ஒருத்தன் this. வந்து பேட்டி கேக்குறான் One person came and asked a question. உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல Now you become very old. உங்க மிஷன் தான் நல்லா வளர்ந்துருச்சுல Your mission has widened. அவங்க and ஊழியம் செய்யட்டும் Let them do the ministry. நீங்க ஃப்ரீயா இருங்க அப்படின்னு You be free. அப்ப அவர் சொன்னாரா And he said, பிறந்ததுல இருந்து பதினேழு வருஷமா நான் நடக்காத ஒரு ஆள் I was a person did not walk up to 17 years from my birth. எட்டு வருஷத்துல எங்க அம்மா என்னைய கொன்றணும்னு பார்த்தாங்க எங்க பாட்டி என்னைய கொண்டு போய் வளர்த்தாங்க. At the age of 8 my mother wanted to kill me but my mother my grandmother என்னால நடக்க முடியாது. And I cannot walk that. 17 வயசு வரை. Until 17 years. ஆனா ஒரு நாள் இயேசு வந்து என்னை குணமாக்கி எழுப்பி நடக்க வச்சார் and one day the lord came and raised me alive அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் சாகுற வரைக்கும் என்ன செஞ்சிட்டே இருப்பேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் and i will be telling such kind of the lord 17 வருஷம் நடக்க முடியாத என்ன நடக்க வைக்கும்போது நான் சாகற வரைக்கும் நடந்ததுல என்ன தப்பு the lord uh, made me to walk then i walk not I walk not நம்ம தேவன் செய்யாத நன்மை என்ன and what is the lord did not do anything to us இங்கே ஒரு பெரிய திரள் கூட்டம் 9 குஷ்டரோகிகள் கூட்டம் இருக்கிறது நாபாலின் கூட்டங்கள் உண்டு there is a great group of people of nine lepers are found here நாபாலின் கூட்டங்கள் உண்டு and even the group of nabals நாபால்ட்ட தாவீது கேக்குறான் ஒரு உங்க கையில எது கிடைக்குதோ அந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு இவன் சொல்றான் அதெல்லாம் கொடுக்க முடியாது கடைசியில் என்னாச்சு இருதயம் செத்து கல்லாய் போய் செத்து போனான் and whatever you got in your hand you just help me he says but he became very hard உனக்கு தேவனுக்கு தேவனை கனம் பண்ண உனக்கு தெரியல முடியல you are not able to glorify god you are not known about that இதோட ரிலேட்டடா ஒரு point and there is another point related point related point மல்கியா 1 6 படி according to malachi 1 ஆண்டவர் என்ன கேக்குறாரு எனக்கு பயப்படும் பயம் எங்க and where is the fear that i நான் பிதாவானால் என்னை கனம் பண்ணுகிற கனம் எங்க if i am the father where is the honor நான் எஜமானனா நீ ஊழியன் உன்னுடைய ஊழியத்தை ஊழியக்காரன் நீ செய்யற கனம் எங்க if i am a master what is your servant what you what is the honor ஆண்டவரை எழும்பி கனம் பண்ண முடியாதா not able to rise up and ஆண்டவர் சொல்றார் என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் and him that honoreth me i will honor the lord says ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே and you must give a grateful heart ஆண்டவரே கேக்குறாரு lord is asking மற்ற ஒன்பது பேர் எங்கே and where are the other nine people வார வாரம் ஒரே ஆள் எழும்பி சாட்சி சொல்லிட்டே இருக்கும் every week one person is coming and வார வாரம் ஒரே ஆள் ஜெபம் பண்ணுவாங்க ஆவியில் ஏவப்பட்டவர் ஜெபம் பண்ணும் ஒரு ஆள் ஜெபம் பண்ணுவார் மற்ற அவ்வளவு பேருக்கும் ஒருத்தனுக்கு ஆவி லெவல் ஒருத்தனுக்கு ஒருத்திக்கும் கிடையாது and only person used to pray when they when they asked to pray அப்ப நீங்க எந்த ஏவுதல்ல இங்க வந்தீங்க and what urging you have come here இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க யார் ஜெபிச்சாலும் விட மாட்டாங்க முன்னால முட்டிக்கிட்டு இவன் கல்ல தொடங்கிடுவான் ஸ்டார்ட் பண்ணிடுவான் and whom our pray they will not allow them but they will நீ வரும்போது ஆவியானவர் உன்கிட்ட பேசணும் even when you come the lord spirit of god should speak to you நீ பிரேயர் பண்ணணும் and today you must pray நீ வரும்போதே உனக்கு மெசேஜ் வந்துறணும் இன்னைக்கு நீ தீர்க்கதரிசனம் சொல்றது மெசேஜ் வந்துரும் even when you come the spirit of god must say you must give a prophecy today நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போறேன் i went for a convention லேட்டா போறேன் and went late. கூட்டம் தொடங்கி பாட்டு முடிஞ்சு ஒர்ஷிப் நடந்துட்டு இருக்கு And uh, even the songs are over, worship was going on. நான் போனதே லேட் ஏன்னா ரொம்ப லாங்ல இருந்து நான் போறேன் And I went very late because I came from a far என் off கூட place. வந்தவங்க எல்லாம் கூட்டத்துக்கு போயிட்டாங்க All the people with me, they went to the meeting. அது ஒரு பெரிய convention It's a big, big convention. எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது I do not have any relationship with that. நான் போய் சரி நம்மளும் கூட்டத்துக்கு போகணும்னு பரப்பிட்டு போறேன் And I wanted to go and join with this meeting. Worship முடிய போகுது The worship was about to finish. திடீர்னு நீ வேகமாக போ நீ அங்க ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறார் and you go fast you must go and pray there there was urging திரும்பி பார்த்தேன் என்கிட்ட யாருமே கிடையாது and no one was here for with me நான் தனியா போயிட்டு இருக்கிறேன் மீட்டிங் அங்க ஃபுல் ஒரு 40000 பேர் இருக்காங்க வorshipல and i was going alone the meeting was going with 40000 of people நான் சும்மா தனியா பைபிள் எடுத்துட்டு போறேன் நம்ம தான் லேட் ஆகி போச்சேன்னு சொல்லி நீ இப்ப போ வேகமா போ இப்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னு and i was very going late all alone but the spirit of god says you must go fast you must go and pray எனக்கு அதை விசுவாசிக்க முடியல I could not believe that. ஆனா பட் அதுக்குள்ள எனக்குள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு And within that, all the points came to me. என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஜெபிக்கணும்னு வந்துருச்சு And what are the points I had to pray, all th- came to me. ஒரு பத்து ஸ்டெப் எடுத்திருப்பேன் மூணு ஊழியக்காரன் ஓடி வந்து சீக்கிரம் வாங்க இப்ப பிரேயருக்கு நீங்க தான் பண்ணணும்னு சொல்றாரு சீப்பாஸ் And within the ten steps, uh, the few workers came and urged me, எனக்கு "You come very fast." நடுக்கமே நடுக்கமே வந்துருச்சு I was very much trembled. இப்பதான் தெய்வம் பேசுறாரு அடுத்த செகண்ட் அங்கிருந்து ஆர்டர் வருது And now only the Lord spoke to me, immediately the people are coming. ஆ, நீங்க ஜெபிச்சுட்டு வரணும் ஆண்டவரே ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும்னு நீ ஜெபம் பண்ணுனா போதும் அந்த ஜெபம் கேட்டாலே சபை அலறும் And you must come and uh, come with a praying, Lord, I- what should I, what, how should I pray? வரதுக்கு முன்னாலே சாட்சி சொல்லணுமா வேண்டாமா அப்படிங்கறத தேவசமத்துல உட்கார்ந்து திங்க் பண்ணி சாட்சி ஆகமத்தை கட்டிட்டு வரணும் And you must come even before that, whether I could give a testimony, and you must come with the prepared for that. night நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும் Even the previous night, you must pray. அடுத்த நாள் நீ வரும்போது திருக்கசனம் சொன்னீங்கன்னா மெசேஜ் அதுவும் அப்படியே கனெக்ஷன் ஆகும் And if you give a prophecy, the message will come and join with that. பாட்டும் உன்னுடைய தீர்க்கதரிசனம் ஒண்ணா even the uh, prophecy and the song will go together உன்னுடைய தீர்க்கதரிசனம் வந்திருக்கிற ஆத்மாவுடைய உள்ளமும் ஒண்ணா and the mind of a soul that has come and the prophecy will go together இப்படி வந்து பாருங்க சபை எப்படி இருக்குன்னு பாருங்க if you come and see that how you can see the church நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கணம் எங்கே if i am a father where is the honor due for me நான் எஜமானானால் எனக்கு கொடுக்கக்கூடிய பயம் எங்கே and if you are master what is the fear that is due to me ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் this is the time that we must be very careful அவங்க சொல்றாங்க நாங்கள் உமக்கு எங்க பயப்படலன்னு And they are asking where we have not feared. கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிட்டு என்று நீங்கள் சொல்லுகிறதுனால And because you are saying that is the, uh, the thing of the Lord has gone away. கர்த்தருடைய பந்தியை நீங்க பத்தி ஒரு பயம் இருந்துச்சுன்னா ஒரு சுத்திரி போட்டு விட மாட்டீங்க And if you got to care about the Lord or the same of the Lord, you will not leave any meetings. கர்த்தருடைய